இசைப்பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை பாண்டிச்சேரி திருமறை கலாநிதி நா கிருஷ்ணசாமி செட்டியார் அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் no. அப்புறம் சில இடங்கள்ல அவருக்கு நடந்தது சுந்தரருக்கு அதே மாதிரி பல இடத்துலையும் காட்சி கொடுக்கிறார் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கலையேன்னு இவர் நினைக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லை அதை நினைச்சுதான் வருத்தப்படுறாரு என்னை விட்டுடாதே என்னை விட்டுடாதே என்னை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் ஐம்பது பாட்டிலையும் என்ன விட்டுடாதே விட்டுடாதே விட்டுடாதேன்னு சலிப்பு இல்லாமல் சொல்றாரு பாருங்க அந்த ஐம்பது பாட்டிலையும் சலிக்காமல் சொல்றது என்னை விட்டுடுது கண்டாய் விட்டுடுது கண்டாய் என்னை விட்டுடாதே விட்டுடாதே அப்படின்னு வருகிற பகுதி நாம எண்ண வேண்டிய ஒன்று பத்து பாடல் நான் போன மாதம் நான் படித்து காட்டினேன் பதினோராவது பாடல் இருந்து நாம் பாடிப்பார் திருவாசகம் என்பது அருள் நூல் சிவபூசை செய்ய முடியாதவர்கள் திருவாசகத்தை வச்சு பூசை பண்ணினா சிவனை பூசை பண்ணது போல என்றும் எண்ணுவார்கள் திருவாசக பூசை என்றே உண்டு பன்னீர் திருமுறை பூசை என்பதும் உண்டு திருவாசகத்தை தனியே பூசை செய்வதும் உண்டு இப்ப பதினோராவது பாடலிருந்து நான் ஓதுகிறேன் உங்களிடம் திருவாசகம் இருந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன் கேட்டு நன்ன பட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன்மணி மலர்த்தாள் விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் வினையே மனத்த அரசே ஊறுபட்டேமன் உத்தர கோத மங்கைக்கு அரசே நீறுபட்டே ஒளிகாட்டும் பொன்னே நெடுந்தகையே நெடுந்தகையை நீ என்னை ஆட்கொள்ள யாம் ஐம்புறங்கள் கொண்டு விடும் தகையே விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விரவார் நிறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோதமங்கைக்கு அரசே உத்தரகோதலங்கைக்கு அரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர முதப்பெருங்கடலே கடலினுள் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விடலில் அடியார் அமே மற்றும் உத்தர கோதமங்கிற்கு அரசே மடலில் மட்டே மணியே அமுதே என் மதுவெள்ளமே அருள் பெற்று துன்பத்தின் உள்ளக்கிலேரே விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மற்றும் உத்தரகோ மங்கைக்கு அரசே கள்ளக்குடேருளாய் கடியாத கடியனக்கே கடிவந்த சிந்தையோடு உன் கடல் கண்ணும் கலந்தருள வெளிவந்தினேனை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் மெய்யுணருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தர கோதமங்கைக்கு அரசே உத்தர கோதமங்கைக்கு அரசே வெளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பரே என் அப்பரே என்னை அப்பா அஞ்சல் என்றவரின்றி நின்று எய்து அலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டெழுதி கண்டாய் விட்டெழுதி கண்டாய் உவமைக்கு மேயே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தர கோதமங்கைக்கு அரசே உத்தர கோதமங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே என் அரும்பொருளே என் அரும்பொருளே பொருளே தமியேன் புகழிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே என்னை விடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தர கோதமங்குக்கிறதே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே இகபரமாகி இருந்தவனே இருந்து என்னை ஆண்டுகொள் கொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நன்றி அமுதா அருந்தினே மண்ணும் உத்தர கோதமங்கைக்கு அரசே உத்தர கோதமங்கைக்கு அரசே மருந்தினே பிறவி பிடிப்பட்டு மடங்கினற்கே மடங்க என் வல்வினை காட்டேன் மன்னருள் தீ கொழுவும் விடங்க என் விடுதி கண்டாய் என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகொள் உத்தர கோசமங்கரசே கறி குன்று உரித்து அஞ்சிவித்தாய் வஞ்சி கொம்பினையே கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமளவே வெம்புகின்றேனே விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகில்லாய் உம்பருண்டாய் மண்ணு உத்தர கோதமங்குக்கு அரசே அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பானவே பூண்டேனை விட்டெழுதி கண்டாய் விட்டெழுதி கண்டாய் வினையே மனத்து தேனையும் பாலையும் கண்ணனையும் அமுதத்தையும் ஒத்து உனையும் எந்திரையும் உருக்கால் உண்மையனே உண்மையனே திருநீட்டை உத்தூழித்து ஒளிமிடும் வெண்மையனே விட்டெழுதி கண்டாய் மெய்யடியவர்களுக்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் வெண்மையனே தொன்மை ஆண்மையனே அடிப்பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடியோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குவதில்லை என் என் வாழ்முதலே உற்றடியேன் தேறி நின்றேன் எனக்கு நின்ற இல்லற செய்யுமையற்றுடனி வெள்ளனதேனை விடுதி கண்டாய் வியன்மாத்தடக்கை கொள்ளனல் வேழக்கூறியாய் புலனின்க சோதனுட்ட வெள்ளனவே மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை இருவிடை விடு அனந்த வெறுந்தமியேனி விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உங்கடி போதவையே உணர்வுற்றவர் உங்கள் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே பெருநீரர சிறுமீன் சுவண்டு ஆங்கு நின்னை பிரிந்த வெறு நீர்மையேனே விடுதி கண்டாய் வியல் கங்கை பொங்கி வறுநீர் நடுவும் மலைச்சிறு தோணி வடிவில் வெள்ளை குறுநீர் மதி பொதியும் கடை வார கொழுமணியே கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுங்கடியேனை விடுதி கண்டாய் மெய் முழுதும் தம்பித்து அழுங்கடியாருடைய ஆற்று வைத்து ஆட்கொண்டருடி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலம் தளவே புலம் கடி கைப்பிக்க யாரும் திகைக்கும் ஓர் பொய்நறிக்கே விளங்குகின்றேனே விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணுமெல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சமுது செய்தாய் நஞ்சமுது செய்தாய் கருணாகரனே கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேனுடையாய் என் தொழுகுலவே என் Yeah. குளங்களைந்தாய் குலை களைந்தாய் என்னை குற்றம் கொச்சத்திலையாம் விலங்கலெந்தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னில் மின்னி கொன்றை அலங்கலம் தாமரைமேனி அப்பா ஒப்பில்லாதவனே ஒப்பில்லாதவனே மனங்களைந்தான் சுழவனும் கயிறு மற்றொரு தன் கயிறு புலந்தி கருவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண்டலை விளச்சி கொத்துரு போது விளைந்து உடல் நெடு மாலை சுற்றி செஞ்சார்ந்தனி கச்சையனே கச்சையனே மிக்க புலம் காவலிடம் நெருப்பாம் விச்சையனே கண்டாய் விடிதாய் கரியாய் பச்சையனே செய்யமேனியனே உட்படாரவ கச்சையனே கடந்தாய் கடந்தாடற்கரி அடற்கரி போல் ஐம்புலங்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் சுருக்கல்லால் தொடக்கரியாய் சுடர்மாமணியே கடற்கரிதாய் எழும் கருணை மட்டும் பருகி கழித்து கொண்டு மிண்டுகின்றேனே விடுதி கண்டாய் விரை நிறைமரத்தாள் பண்ணு தந்தாற் போல் இந்த பகுதி மின்ன நீ உன்னுடைய திருவடியை எனக்கு கொடுத்தாயே இந்த மாதிரி இன்னொரு எனக்கு கொடுக்க மாட்டாயா இந்த பாட்டில் நினைவூட்டுகிறார் நின் விரை மரத்தாள் பண்டு தந்தார் போல் படித்து கிடைக்குமா ஒரு தடவை கிடைத்த வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்குமா கஷ்டம் பணி செய்ய குவித்து என்னை கொண்டு என் கடையாய குது குதுப்பே குது குதுகுதுப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதி விதுப்பேனை விடுதி கண்டாய் விரையாண்டு இனிய மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனங்கறிவித்து போது பைவி கைலை பரம்பரனே கைலை பரம்பரனே கைலை பரம்பரனே பரம்பரனே நின் பட அடியாரோடும் மென்படிது விரும்பரனே விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் மென் முயற்கரையின் அருந்தர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி பிறவி ஐவாய் பொருந்திருந்தான் வினையேன் மனமஞ்சி பொதும் உறவே பொதும் குரு தீப்போல் புகைந்து எரிய புலம் தீக்கதுவ வெதும் பாடுவனே இருக்கலாம் பாருங்க அதுவேதான் இந்த பாட்டு அவர் சொல்றார் உழை தரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்தியின் ஒப்பாய் பலாப்பழத்து ஈன் விடை தரு வேலை விடுதி கண்டாய் விடில் வேலை நஞ்சும் மழை தரு கண்டன் குணமினி நீ நஞ்ச உண்டவன் சொல்லுவேன் குணம் இல்லாதவன் சொல்லுவேன் உன்ன தெரியுமா ஆமா மானிடன்னு உன்னை சொல்லுவேன் நீ தேவதேவன் உன்னை மானிடன்னு சொல்லி விடுவேன் தெரியுமா அவன் தேவதேவனாச்சே தேவர்க்கெல்லாம் தலைவர போய் மானிடம்னு எப்படி சொல்றது அந்த மனம் சலிப்பு மானிடம் தேய்மதியன் பழை தருமா பரம் என்று அறிவனும் பழிப்பினையே பழிப்பினையே படிப்பின் பாத படம் தொடும்பு எய்தி விழப்படித்து விழித்திருந்தேனே விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொடித்து மந்தார மந்தாகினி முந்தும் முந்தும் வந்த பெருமை தடித்திரை நீரு திரைக்கலம் சேர்ந்து தாரகனே தாரகை போலும் தலை தலை மாலை தடலரப்பும் வீர எந்தன்னை எந்தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியார் என்னில் உத்தரமோ தமங்கைக்கு அரசும் சீரடியார் அடியார் என்று சிரிப்பிப்பனே உன்னை சிரிக்க வச்சு ஆமா யாருன்னு கேட்டா உத்தர கோத்தமங்கையினுடைய சிவனடியாருக்கு அடியானிவன் இவனுக்கு அருள் கிடைக்கலன்னு உன்னை சிரிக்க வச்சு விடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்த போது அப்படி சொல்றாரு சுவாமி சொல்லிவிட்டார்ல அடுத்த பாட்டுல என்ன சொல்றார் திருப்பிப்பரும் சீரும் தொழும்பையும் ஈசற்கந்து விரிப்பிப்பரும் என்னை விடுகண்டாய் விடின்வெண் கரியின் உரிப்பிச்சம் சோருடை பிச்சம் நஞ்சூன் பிச்சம் ஊர் சுடுகாட்டி எரிப்பிச்சம் என்னையும் ஆவிட பிச்சம் என்று ஏசுவனே சுடுகாட்டு ஆடுற பிச்சம்னு ஒன்னு சொல்லுவேன் யானையின் தோலை போத்திக்கிட்டு இருக்கிற பைத்தியம்னு ஒண்ணு சொல்லுவேன் அது மாத்திரம் இல்ல என்னையும் ஆட்கொண்ட பைத்தியக்காரன் ஒண்ணு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பாட்டு சொல்லு ஏசினும் யார் உன்னை ஏற்றினும் திட்டினாலும் உன்னை வாழ்த்தினாலும் ஏற்றுக்கொள்வாய் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சுந்தரரும் சொல்றார் வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாரும் வாய் திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மை ஆழ்வான் இருப்பது எண்ணீர் பல்லையுக்க விடுதலையில் பகரெல்லாம் போய் பரிதிருந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டி ஓடகாந்தம் தடியுடையது குடுக்காட்டி வேணா போய்யா உன்னை விட கடவுள் கிடையாது நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுவிட்டார் ஆனா இவர் ஏசினும் யான் உன்னை ஏற்றினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் ஆமா நான் வருத்தப்படுவேன் தவறி போய் நான் திட்டி நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படிங்கறத நீ நினைத்துக்கொள் வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் சேசுடையாய் என்னை ஆளுடையாய் சுற்றுயிற்கு இறங்கி காயினாலும் அமுந்த கடையவனே அமுந்த கடையவனே நம பார்வதி பத்தையே ரகர இந்த நீக்கல் விண்ணப்பம் என்பது ஐம்பது பாடல்களை கொண்டது விதிமுறை சொல்றவங்களுக்கு பாட தெரியல பாட தெரிந்தவங்களுக்கு விதித்துறை சொல்ல விதிமுறை சொல்ல முடியல இப்படியே தான் நம்ம பன்னிரு திருமுறை போய்கொண்டிருக்கு ஓரளவுக்கு விதிமுறையும் இசையோடும் சொன்னவர் ஒரே ஒரு மனிதன் பன்னிரு திருமுறை திருப்பூருக்கெல்லாம் விதிமுறையும் சொல்லி பாடியும் காட்டியவர் ஒரு மனிதன் தான் ஒரே ஒரு மனிதன் தான் அது ஒப்பற்ற மனிதன் கிருபானந்தகாரியார் இந்த மனிதன் போய் சேர்ந்துட்டான் எனக்கு அவர் ஒன்றும் சொந்தக்காரர் இல்லை எனக்கு ஒன்றும் கொடுத்துள்ளது உண்மையை நாம ஒத்துக்கணும் ஐயா ஆமா அந்த ஒரு மனிதனை தவிர மக்கள் மத்தியிலே ஒழுங்காக சொன்னவர்கள் எனக்கு தெரியல ஒருக்குமே இருக்குமோ என்ன நான் விட்டுறது எனக்கு திருவாந்த மரியாதை சொந்தக்காரன் இல்லை எனக்கு ஒன்னும் பணங்காசை அள்ளி கொடுத்துள்ள உண்மையை விட்டுட்டு சொல்லுவேன் சரி அது போட்டோம் அடுத்தது திருவம்பாவை என்று ஒரு அற்புதமான பகுதி இதையெல்லாம் முடித்த விட்டு திருவம்பாவை தான் அடுத்தபடி அவர் பாடியிருக்கிறார் அவ்வளவு சிறப்புடையது இன்னொன்னு இந்த திருமுறையை பூசை செய்கிறது என்பது ஒரு வழக்கம் உண்டு தினந்தோறும் சொல் அதை பூசை பண்ணி படிக்கிறது என்று ஒன்று உண்டு அந்த கூட்டத்துல நானும் ஒருவன் திருமுறையை பூஜை செய்யாத நாளே என்னுடைய வாழ்க்கையில கிடையாது அதை தினம் ஒரு பதியமோ ரெண்டு பதியமோ மூணு பதியமோ பத்து பதியமோ படிக்காத நாளும் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது கூட படித்துத்தான் வர அப்படி படிக்கும் பொழுது மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முன் பத்து நாள் தேவாரம் படிப்பது கிடையாது அந்த பத்து நாளும் இந்த திருவம்பாவை ஒன்றுதான் ஓதப்பட வேண்டும் என்று நம்ம நாட்டுல நியதி இருந்த காலம் உண்டு இப்போ நாம நியதிக்கு அப்பால போயிட்டோம் எங்கேயோ போயிட்டோம் திருமுறையை பூசை பண்றதும் இல்ல படிக்கிறதும் இல்ல அப்படின்னு வரும்போது அப்புறம் இந்த நியதி மாத்திரம் எப்படி தெரிய போகுது ஆமா ஏரியில தண்ணியே இல்ல எங்க இருந்து கால்வாய்க்கு தண்ணி வரப்போகுது இல்லையா நியதியே நம்மகிட்ட விட்டு போச்சுங்கும் போது அப்புறம் எப்ப படிச்சா என்ன எப்ப படிக்காட்டி போன என்ன அப்படின்னு ஆயிப்போச்சு அல்லவா நியதியை தெரிந்து கொள்வோம் படித்தாலும் படிக்காவிட்டான் ஆக இந்த பத்து நாளும் தேவாரத்தை படித்த பயம் எது உண்டோ அதில் இந்த இந்த திருவம்பாவை படித்தா கிடைக்கும் என்று பெரியவர்களுடைய கருத்து அல்லவா ஆமா ஆதலால் அந்த திருவம்பாவை நாம் இப்பொழுது ஓதுவோம் ததறின உண்மையான பொருள்தான் சொல்லுகிறார்கள் என்னுடைய சிற்றறிவே அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை உட்பொருள் வேற இருக்கிறது உட்பொருள் சொல்லுகிறவர்கள் மிகவும் குறைச்சலாக இருக்கிறார்கள் ஆமா நீங்க அப்படி அதாவது உட்பொருள் சொல்லுகிறவங்க இருந்து சொல்லி கேட்டாங்க சொன்னீங்க சொன்னாங்கன்னா கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் மேலோட்டமான பொருள் நீதான் சொல்லுன்னு என்ன கேட்டுக்கூடாதீங்க எனக்கு கேட்கத்தான் தெரியும் அதை அனுபவிக்கத்தான் தெரியும் எனக்கு சொல்ல தெரியும் எனக்கு பாடி காட்டத்தான் தெரியும் ஆமா பாசம் பரஞ்சோதிக்கென்பாயிரப்பதெல்லாம் பேசும்போது எப்போதி போதாரமணிக்கே நேதம் வைத்தனையோ நேரிடையா நேரிடையே தீ தீவையும் சிலவோ விளையாடியே சுவிடம் இதோ விண்ணோர்களே கூசு மரப்பாதம் தந்தருள வந்தருடும் தேவ சிவலோகம் இல்லை சிற்றம்பலத்துள் இதனார்க்கு அங்காரியாமாரே விண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தம் ஆனந்தன் அமுதனோடி சித்திக்க பேசுவாய் வந்துங்களை துறவாய் பத்துடையீர் ஈசம் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொன்னாரோ எத்தோனின் நன்முடைமையல்லோ அறியோ சுத்தம் அடகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் வைணவத்தில் இருக்கிற பாவை அங்க மார்கழி மாசத்துல தினம் ஒண்ணு ஒண்ணு படிப்பாங்க ஆனா சைவத்துல இந்த மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முன்னே பத்து நாள் தான் இதனை ஓதுவது என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்தே நாள்கள் இதை ஓத மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எப்படி வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த வைணவத்தில் இருக்கிற எம்பாவையை போல இதையும் தினம் ஒண்ணு படிக்கிறது அப்படின்னு ஒரு புது பழக்கம் கொண்டு வந்து விட்டார்கள் பழமையில கிடையாது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் பொன்னித்திலனகையா இன்னும் புறம் நின்றோ கண்ணக்கழிமொழியார் எல்லாரும் வந்தாரும் எட்டி கொண்டவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை சுயந்தவமே காலத்தை போக்காதே பொண்ணு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீயானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்று உங்கையமாட்டோ நீயே வந்து எண்ணி குறையில் கீழேலோரெம்பா மானறியா நான் முகனும் காணாமலையினான் போலறிவோம் உள்ள பொக்கங்களே பேசும் படி கடைதிரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியாம் கோலம் நம்மையாட்குண்டருடி கோதாட்டும் சீனமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண் ஏலத்துடை மறுதேலோரம்பாய் மானே நாளை நாளை வந்து கடை நானே எழுப்புவோம் என்றானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்கின்றோ ஆனே நிலனே பிறவே அறிவறியா தானே வந்து எம்மை வான்வார் கடல்பாடி வந்தோர் புன்வாய் திறவாய் ஊனே முருகாய் உனக்கே உருவமைக்கும் ஏனோக்கும் இவையும் பாடேலோர் என்பவையும் சிலவோ பலகமரர் ஒருவன் இருக்கிறான் சிதங்கள் கேட்ப சிவனும் தேவாய் திறப்பாய் என்ன என்ன முன்னம் தீசே மெழுகப்பா என்னானை என்னறையும் எல்லோமும் சொன்னோம் பேராய் இன்னம் கண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் என்னே துயிலின் பரிசே சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழி எம்பை எம்பும் பரஞ்சோதி கேள்வி பரங்கருணை 예, 예. உலகத்தில் உருவார் வகையெல்லாம் உயிர்கொழுந்தோம் எய்யாமற் காப்பாய் எவையேனோ நம்பாய் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம் நற்றில்லை சிற்றம்பர தேதியாடும் கூத்தம் எங்கண்ணுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்சியும் எங்கோரும் போன்றி செய்த பொங்கு மடலில் புற பாய்ந்து பாய்ந்து நம் தங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப பொங்கைகள் பொங்க குடையும் பொருள் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேன் காதார் குடையாட காதார் குழையாட பைம்பூங்கலனாட போதை குழலாட கண்ணின் குழாமாட சீதப்புனலாடி சித்தம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி பெய்வளை தன் பாதத்திறம்பாடி அதே நூறு சீருறுகால் எம்பெருமான் என்னந்தே நம்பெருமான் சீருறுகால் வாயுவான் சித்தம் கழிகூற நீருறுகாலோவ நெடுந்தாரை கண்பணிப்ப பாருறுகால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரரை தன்மையாள் உடையாள் தன்னிற் பிரிவிழா எங்கோமானன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்ன பொடியாய் மழையேல் திசைமுகவன் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்மானதா கருங்குழலி நன்னம்மை போதாட்டி இல்லங்கள் தோறும் எழுந்தருடி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கனரசை அடியோங்கட்டு ஆரமுனை நங்கள் பெருமானை பாடி நலந்துகள பங்கைய அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியும் மணித்தொகை வீரத்தார் போல் கண்ணாரி ரவி கண்மடுங்கி தாரகைகள் தாமதன பெண்ணாகி ஆணாய் அரியாய் பிறமொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாட உலமாய் நின்றான் பெண்ணே இப்பும்புறல் வாய்ந்தாடே உங்கையிற் பிள்ளை இந்த அற்புதமான பாடல்னாலதான் காலமேக புலவர் வைணவராக இருந்து சைவத்திற்கு வந்தார் மீண்டும் ஒரு தடவை சொன்ன இந்த அற்புதமான பாடல் தான் காலமேக புலவர் வைணவராக இருந்து சைவராக மாறியதற்கு இந்த பாட்டு தான் காரணம் இதற்கு பெரிய கதை உண்டு அதை நான் இப்ப சொல்லுவதற்கு இல்லை இந்த அற்புதமான பாடல் தான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அது போருமான எங்கேயாவது சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க படஞ்சொல் புது எம்னச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போங்கள் என் கொங்கை நின்றல்லா தோல் சேரக்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகலெங்கும் எமக்கு எங்கோ நல்குதியே எங்கள் ஞாயிறு எமக்கே உரம்பாவாய் ஆதியம் பாதமான அவை திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டது அடுத்தது திரு அம்மானை என்று வருகிற பகுதி கூட இப்ப வந்து அகவல் முடிஞ்சது நூறு பாடல் முடிஞ்சது அழகாக தொகுத்திருக்கிறார் அப்படின்னு இப்ப இருபது இருபது பாடல்களா வருகிற பகுதியை தொகுத்து வைத்திருக்கிறார்கள் நாம் பாடி பார்ப்போம் பெருமானும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மரப்பாதம் பூதலத்தே போந்த ரூழி எங்கள் எந்த ரமும் ஆட்கொண்டு செங்கு திரள் சோலை சென்னன் பெருந்துரையான் அங்கனம் அந்தனாய் அரை பூமி வீடரும் அங்கருணைவார் கடலே பாடுதுங்கான் புறத்தார் ஆறாரும் காண்பற்கு அறியாம் எமக்கு எளிய சென்னம் பெருந்துரையான் பிச்சேத்தி வாராவடி அருளி வந்தன் வந்தன் உளம் புகுந்த ஆறா அமுதாய் அலை கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான ரெண்டு பாட்டு வந்துருக்குல்ல பாட்டு பாட்டுல எங்கேயாவது அண்ணாமலை என்ற சொல்லு வருதா பார்த்தீங்களா பெருந்துரை பெருந்துரை பெருந்துரை பெருந்துரை இந்த திருப்பெருந்துரையில் அவர் ஆட்கொண்ட நிகழ்ச்சி அவர் நெஞ்ச விட்டு அகலவே இல்லை திருவண்ணாமலையில போய் பாடினாலும் சிதம்பரத்தில் போய் பாடினாலும் திருப்பெருந்துரை அந்த அருள் செய்த நிகழ்ச்சி அவர் நெஞ்ச விட்டு அகலுதா பாத்தீங்களா ஆமா இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோற்கொண்ட நிற்கனாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையார் சீரார் பெருந்துரையார் பந்தம் பரிய பரிமே கொண்டான் கந்த அந்தமில்ல ஆனந்தம் பாடுதுங்கானமான மாணிக்கவாசகருக்காக சிவன் குதிரை மேல ஏறி கொண்டு வந்தான் அந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே இல்லையா நான் மீண்டும் அதை சொல்லணுமா அதை நினைப்பூற்றார் சாமி பரிமேற்கொண்டான் பாடுங்க வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் காணிந்து வற்றியும் எழுந்தும் காம்பரியே தாமும் விநாயகனை தாய் போல் தலையடித்திட்டு ஊன் வந்து உரோவங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவன் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வார்கடலே பாடுகின்றான் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளம் தென்னன் பெரும்புரையான் பிச்சேற்றி கல்லிற்றிசைந்து தனியாக்கி தம் கருணை வெள்ளத்து அழுத்தி விதை கடிந்த வேதியனை தில்லையை நகர்வுக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையானை பாடுகிறான் அம்மானால் கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் கிட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாய் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்த ஆழ்த்தால் கொண்டு ஆண்டவா பாடுங்க பாடுங்கானம்மானாய் ஓயாதே உருகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெண்முறையில் மேயானை பெருந்துறையுண்மையானே வேதியனை மாதிரி பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானாய் பண் பாடல் பரிசு படைத்தருளும் இதத்தான் சில பேர் இந்த திருவாசகம் தொகுத்து வச்சது தப்பான முறை அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாமே இல்லையா திருவாசகத்தை தேடி நம்ம கையிலையாவது கொடுத்தானே ஏன் ஆயிரம் ரூபாய் சில்லறையா கொடுத்தா என்ன நோட்டா கொடுத்தா என்ன செக்கா கொடுத்தா என்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்தான் அல்லவா இந்த திருவாசகத்தை நமக்கு தேடி வைத்து கொடுத்தானே அது ஒண்ணு போறாதான் அவன் சரியா அடுக்கலன்னு எதுக்கு நம்ம சொல்லணும் தப்பு தவறமா அடிச்சு கொடுத்துட்டான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நோட்டை என்ன தப்பு இந்த தப்பையே எடுத்துக்கிட்டு தப்பு தப்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்ன தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிட வேண்டாம் அப்படின்னு என்னுடைய கருத்து இப்போ மாணிக்க வாசகரை சுடுமணல நிறுத்தி குதிரை வாங்க போன எடுத்துட்டு போன பணத்தை எல்லாம் பொருளை எல்லாம் திருப்பி கொடுக்குறியா இல்லையான்னு மணல்ல நிறுத்தி அடிச்சான் சிவனுக்கு பொறுக்கல வெள்ளம் வந்தது வைகை கரை உடைந்தது வீட்டுக்கு ஒருத்தர் அடைக்கணும்னு தண்டோரா போட்டான் எல்லா வீட்டுக்கும் போனா அனாதியான பிட்டு வாணிச்சு ஒருத்தி அவளுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவளுக்கு தொழில் வந்து பிட்டு சுட்டு விக்கிறது தான் அவளுக்கு தொழில் ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் என் வீட்டுக்கு ஆள் இல்லையே அப்படின்னா சொக்கநாத பெருமானே இங்க இருந்து போய் அந்த அம்மாவுக்கு நான் வேலை செய்யறம்மா என்ன கொடுக்கறேன்னு கேட்டான் பிட்டு தாண்டாப்பா எனக்கு இருக்கு சரி அதையாவது குடுன்னு வாங்கிக்கிட்டான் அவன் அப்படி அவன் வாங்கி சாப்பிட்டதுதான் ஆவணி மூலத்தன்னைக்கு என்று சொல்லுகிறார்கள் அந்த நிகழ்ச்சியை சொல்றார் சாமி அப்ப இவர் யாருக்காக ஆளா வந்தார் விட்டு வாணிச்சுக்காக வந்தார் என்பது ஒரு பொருள் அந்த மாணிக்கவாசகருக்கு அத்தான் வந்தார் அந்த நிகழ்ச்சியை சாமி நினைவுற்றார் சுவாமி பஞ்சுமந்த சுமந்த பாட பரிசு படைத்தருணும் பெண் சுமந்த பாகத்தன் செம்மான் பெருந்துரையால் பின் சுமந்த கீர்த்தி வியல் மண்டல சீதன் கண் சுமந்து நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அந்த பிட்டு உதிர்ந்து போன பிட்டெல்லாம் கொடுத்துரு அம்மான்னு கேட்டுட்டான் எல்லா பிட்டுமே உதிர்ந்து போச்சு அந்த பாட்டி அடிச்சு வச்சான்னா அது உடையவே உடையாது இவன் கூலி ஆளா வந்தான் என்னப்பா உனக்கு வேணும் கூலி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டான் பாட்டி பாட்டி நீ விக்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சிருக்கீல்ல அது வேண்டாம் அது வித்துக்கும் ஆமா அதுல இந்த பிசு உடஞ்சு போய் எடுத்து கிடக்கு பாரு அதை குடு இந்த பாட்டி நிறுத்தா ஐயோ நான் அப்படி போட்டா அது உடையவே உடையாது இந்த உடஞ்சு போறதெல்லாம் கேட்கிறானே இப்படி ஒரு பைத்தியம் உண்டா அப்படின்னு நினைச்சிட்டு போய் இந்த புட்டு இருந்தால டப்பா டப்பாவா அது எடுத்து பார்த்தா அத்தனையும் உடஞ்சிருந்தது அத்தனையும் உடஞ்சிருந்தது இப்ப இருக்கிற பாட்டியா இருந்தா தம்பி தம்பி ஒன்னும் உடையிலடான்னு இத்தனோட எடுத்து கொடுத்துருப்பா அவ உண்மையான பாட்டி தம்பி நீ கடவுளாடா எல்லாம் உடஞ்சு போய் கிடக்குடா இதா எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள கூட்டிவிட்டான் போடு பாட்டி அப்படின்னு துணிய பிடிச்சான் இந்த நிகழ்ச்சியை எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறமா திருக்கழுக்கு குன்றத்துக்கு வந்த போது நினைக்கிறார் நான் அது வரும்போது சொல்லுவேன் பிட்டு கூலி வாங்கினான் என்பது மாத்திரம் சொல்லிவிட்டாரு அந்த பிட்டு உடைந்த நிகழ்ச்சியை திருக்கடு வந்த போது மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லுகிறார் அது வரும்போது உங்களுக்கு நான் பாடி காட்டுவேன் மண் சுமந்து கூலி கொண்டு அடியும் பட்டான் மாணிக்க வாசகருக்காகத்தான் மாணிக்க வாசகருக்காக சுடுமண்ல நிறுத்தணும்ல அதுக்காக தான் அடி வாங்கணும் பண் சுமந்து புன் சுமந்த பொன்னி பாடுங்கள் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்பேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அண்டமில்லா ஆனந்தம் பண்டை பரிதே படாடியார்க்கு இந்தருளும் அண்டம் உயப்புருமா பாடும் தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னா தமிழ் தன்பாண்டி நாட்டானே பெண்ணாலும் பாகனை பெரும் துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயே நீ ஆட்கொண்ட அண்ணாமலையானே அண்ணாமலையானே அண்ணாமலையனே அண்ணாமலையனே பாடுதுந்தானம்மானாய் பாடுதுந்தானம்மானாய் செவ்வார் முறை மங்கன் சென்னன் பெருந்துரையால் தப்பாமே தாழடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினால் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா தடையப்பன் ஆனந்த வார்கடலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாறை கப்பாறை பாடுதுங்கான் நாள் மைப்பொறியும் கண்ணிகே மாலையனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நிலை பெறாய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாய் அப்பருளாம் நம சிவனை பாடுதுங்கானமான கையார் வளை சிலந்த காதார் குழையாட மையார் குடல் புரள தேன்பாய கண்டொலிப்ப செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை சிவனுடைய திருவுருவத்துல சேர்ந்த கையோட உருவமே கிடையாது ஏன் அவனுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது அதனால இப்படி கும்பிட வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை ஆமா அப்படி எங்கேயாவது ஒரு உருவம் எழுதியிருந்தால் அதை தப்பு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா சேர்ந்தறியா கையானை எங்கும் தெரிந்தானே அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானே பாடுகின்றான் ஆனையாய் கீழமாய் மானுடனாய் தேவராய் ஏனை பெருமாய் பிறந்து இறந்து ஐத்தேனே ஊனையும் நின்று உருக்கி என் விதையை ஓட்டு வந்து தேரையும் பாறையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டரும் வானவன் பூங்கடலே பாடுதுங்கான் அம்மா சந்திரனை தேய்த்தருளி சக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தோல் எரித்திட்டு எச்சனும் தலையறிந்து அந்தரமே செல்லும் அரசதிரோன் பல் தகர்த்து பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு படையல் அது இப்போ தை மாசம் முதல் நாள் போஷி பண்டிகைன்னு இப்போ அதை சில பேர் போக்கி பண்டிகைன்னு ஆக்கிட்டான் நான் சில புத்தகத்துல கூட படிச்சேன் இந்த வீட்டுல பழைய சாமான்களை போட்டு கொடுத்துறதுக்கு போக்கி பண்டிகைன்னு இதுக்கு ஒரு பண்டிகை தேவையா இப்ப சாதாரணமா நாம இப்ப கூட போட்டு கொடுத்துடலாமே போகி என்பவன் இந்திரன் நமக்கு இன்பத்தை எல்லாம் கொடுக்கிறவன் அவன் அவனுக்கு பண்டிகை அன்னைக்கு சொல்றது தவறா இருந்தா விட்டுடுங்க நான் படித்தது நான் கேட்டது அதுதான் இந்திரனுக்குத்தான் பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்குத்தான் படையல் வாசல்ல போடுவாங்க உங்களுக்கு தெரியும் வாசல்ல தான் பொங்குவாங்க வாசல்ல தான் படையல் போடணும் அப்படி வாசல்ல படையல் போடும் போது அவனுக்கு இந்த முத்தின தேங்காய் வைக்க கூடாது இளநீர்ல இருக்கு பாருங்க வழவழன்னு அதுதான் வைக்கணும் ஏன் அவனுக்கு பல்லு கிடையாது சூரியனுக்கு சிகையே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு சீப்பு பிரசன்டேஷன் பண்ணாம என்ன கேட்பான் வைத்தியக்காரன் பல்லே இல்லாத ஒருத்தனுக்கு டூத் பேஸ்ட் ஒரு பிரஷ்னம் அதுவும் கொடுத்தாக்க என்ன சொல்லுவான் பைத்தியக்கார பல்லே கிடையாது சொல்ல மாட்டான் அது மாதிரி அவனுக்கு பல்லே கிடையாது அதனால அவனுக்கு வழவழன்னு தான் தேங்காய் வைக்கணும் சாதமும் வழவழன்னு ஆமா அவன் கட்சி திங்க முடியாது மறுநாள் மாட்டு நமக்கு இந்த உழவுக்கு பெருந்துணை செய்கிறது அது மாட்டு பொங்கல் அதற்கு மறுநாள் காணும் பொங்கல் பெரியவங்களை போய் கண்டு வணங்கி ஆசீர்வாதம் பெறுகிற நாள் நான் சின்ன பிள்ளையில எங்க ஊர்ல ஒரு ஒரு வீடு தவறாமல் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெரியவங்க நீ போய் காலில் விழுந்து விபூதி வாங்கிட்டு வந்தவன் ஆமா இன்னைக்கு அது என்னென்னமோ போய் போக்கி பண்டிகைன்னு போய் அது என்னென்ன மாதிரியே ஆக்கி போட்டாங்க எந்த அளவுக்கு சரியோ நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் அதனாலதான் சாமி சொல்றார் அலர்கதியோன் பல் தகர்த்து தக்கன் வேள்வியில் நடந்த நிகழ்ச்சிகளை பூரா சாமி நினைப்பூட்டுறார் ஆமா சிந்தித்து தேவர்களை ஓட்டு வந்த செந்தார் பொழுமுடை சூழ் தென்னன் பெருந்துரையால் மந்தாரமானையே பாடுகிறாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானூர் அறியா வழி எமக்கு தந்தருடும் தேனார் மரத்தொன்றை சேவகனார் சீரொளி சேரானாய் அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் போனாகி சிந்தமா கூறுதுங்கானம்மாராய் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவம் திரள் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஓடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உன்னுருகி தேடுவேன் தேடி சிவங்கடலே சிந்திப்பேன் பாடுவேன் மேற்கு அலர்வேன் அனலேந்தி ஆடுவான் தேவடியே பாடுவான் கிளி வந்த மெல்மொழியான் கேள்களரும் பாதியனை வெளிவந்த மாலையிலும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெருங்குறையில் எளிவந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளிதிகழ அடிவந்த அந்தனனை பாடுகுங்கான் அம்மானாய் முன்னானை உமர்க்கும் ஒற்றுமாய் ஒற்றுமும் பின்னானை பிஞ்சகனை அழகு பெரும்புரையும் பானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என் அப்பன் இன்னமுதை பெம்மான் பெருங்குறையான் கொத்த குதிரையில் மேல் வந்தருளி தன்னடியார் குத்தங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டி சுத்திய சுத்தத்துடன் வெறுப்பான் தொல்புகளே பற்றி இப்பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய வேதாந்தம் பாடுவான் நம பார்வதி பதையே அடுத்தது திரு பொற்றுண்ணம் இதுவும் இருபது பாடல்கள் தகரின் மாமணி மின்கள் கரையுரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியேகம்பன் செம்பொற்கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி சொற்றினும் இடித்து நானே அறுக்கெடுப்பாரயனும் அறியும் அன்று பத்தி இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற் பின்பல்லது எடுக்கவட்டும் செறி உடை மும்மதில் எய்தவில்லை சிறிய கம்பன் செம்பொற் கோயில் பாடி முருவர் செவ்வாய் நீர் முக்கண் அப்பற்கு ஆடப் பொற்றுண்ணம் இடித்து நாமே உலக்கை பல ஓற்றுவார் பெரியரு உலகமெல்லாம் உரல் போதாது என்று கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாது தரது நடக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் நான்மலர்த்தாழ்பா நான் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடிப்பாடி மகிழ்ந்து பற்றுள்ளம் எடுத்து நாமே சூடகம் தோல்வளையார் பார்ப்ப தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்ப நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவ தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடக மெல்லடியார்ப்பு மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அந்த கோவுக்கு ஆடப்பற்றுண்ணம் இடித்து நானே வாழ்த்தடம் கண் மங்கை நல்லீர் வரிவளையார்ப்ப வண் கொங்கையே பொங்கல் தோல் திருமுண்டம் புதைந்தில துதைந்து இறங்க சோத்தம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான் மனப்பாகம் காட்டி நாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பட்டு இடித்து நாமே வையகமெல்லாம் உணர்வதாக மாமேறு என்னும் உனக்கை நாட்டி மெய்யென்னும் மஞ்சள் நிறைய அட்டி நேரகு கண்ணன் பெருந்துரையா செய்ய திருவடி பாடி பாடி சொம்பன் உறக்கை வரக்கை பற்றி ஐயன் மனிதில்லை வானருக்கே ஆட பொற்றுண்ணம் புத்தனை பொம்மைகள் ஆடாட மொய்குடல் வண்டினம் ஆடாட சித்தம் சிவனுடன் ஆடாட கண் பணி ஆடாட சித்து எம்பிராருடன் இடுக்குதாமே மாடு நகை வாழ்நிலாயிருப்பு வாழ்ந்திருந்த அம்பவளம் துடிப்ப பாடுமில் நந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி பாடி பாடி தேடு எம்பெருமானை தேடி பொது அருமை காட்டும் பொய்யகம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணினை ஒற்றொடித்தோள் பையரால் குண மடந்தை நல்லி பாடி பொற்றுள்ள வெண்ணகை பன்னவர் மென்மொழியார் என்னிடை ஆரமுது எங்கள் அப்பன் என் பெருமாள் இமவான் மகக்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் ஐயன் தாங்கள் பாடி பொன்னுடை பூமுலை மங்கை நல்லீர் பொற்றில் சுமம் இடித்தானே கண்டறியா செம்மனப் பாதங்கள் காட்டும் செல்வ தேவகமேந்திய வெல்கொடிய சிவபெருமான் புறம் செத்த கொற்ற தேவகன் நாமங்கள் பாடிப்பாடி செம்பன் சுண்ணம் இடித்து நாமே தேனக மாமரக் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால் விடை பாடி வழக்கை ஏந்தும் உலகமா மழிச்சூலம்பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமான அஞ்சுண்டல் பாடி சுண்ணம் இடிச்சுவாமே அன்று அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி எய்தன முப்புறம் எங்கள் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்தினாமே வட்டமரக் கொன்றை மாலை பாடி மொத்தமும் பாடி நதியும் பாடி சித்தர்கள் வாழும் தன் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டிருந்தாடும் அறவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார் மெய்மையும் பொய் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவர் ஆய கருணையும் அங்குத்தே போன் என்னை கூட குளிர்ந்து ஊராய் போற்றும் தருவாய் உலகிற்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மனக்குடல் மாதிரி வந்தருடி அருவாள் மறை பயிலந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே செந்தூராய் போத்தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்கடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மா கடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே செந்தூராய் கோத்தும்பி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கண்ணப்படாத கனிவந்தவாம் கருணை வெள்ளப்பிதான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே உட்கழுந்தி நான் தோறும் வெய்யா கருதி கிடந்தேனே ஆட்கொண்ட ஐயா என்னார் உயிரே அவ்வளவா எந்த வந்தம் செய்யார் மலரடிக்கே தோறும் குழையும் சுருள் தோறும் வடங்குடை தொன்மை கோலமே நோக்கி குடிந்து ஊதாய் பொத்துங்கி கள்ளன் கடியன் கலதீவன் என்னாதே வள்ளல் வரவர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்துரு துயர் ஒன்று ஒழியா வண்ணமெல்லாம் பெண்ணுங்கடலுக்கே சென்றுதாய் பொத்தும்பி பூமேல் அயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியே இருமாக்க நாய் வேற்றம் திட்டு நன்றா பொருட்படுத்த தீமேனியாருக்கே நம பார்வதி கதறி திருமாலும் பன்றியார் சென்று உணரா திருவடியை ஒரு நாம் அறிய கொண்டான் அபிரான் என் பிறவி கருவேறறுத்தவில் யாவரையும் கண்டதில்லை அருவார் உருவமுமாயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் கொட்டாமோ கொட்டாமோ அதிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்களுக்கும் தெரிக்கும்படி தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ தெள்ளேனம் கொட்டாமோ தெள்ளேனம் கொட்டாமோ அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட வரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதரும் நாம் ஒழிந்து விஸ்வமானவா பாடி கொட்டாமோ தெண்ணேணம் கொட்டாமோ தெண்ணேணம் கொட்டாமோ அனுமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து உதலத்தோர் உகப்பெய்து உய்த உய்யப்பெய்ய உகப்பெய்த கொண்டருளி கருவந்து வீழ கடைக்கணித்து என் உள்ளம் பூந்த திருவந்தவா பாடிக் கல்லேணம் கொட்டாமோ ತಾತ್ಪರ್ಯ ಕವಿಗಳನ್ನು புலவே அவள் தோழியுடன் புந்தருமே தனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சிலவே கண்ணீர் மல்க கண்ணேணம் கொட்டாமோ கண்ணேணம் கொட்டாமோ கண்ணினம் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே என்னை கலந்து ஆண்டலுமே அயன் ஆண்டு அறிவினை சுத்தமும் பவனியும் மேல் மயனம் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடிக்கண்டேனம் கொட்டாமோ புத்திக்கூழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு அடியேனே ஆண்டு கொண்டு பத்தி கடவுள் பதித்த வரஞ்சோதி சித்திக்குமா பாடிக்கண்டேனம் கொட்டாமோ superior கட்டு என் உள்ளவும் போய் நான் கட்டவா பாடி செல்லேனம் கொட்டாமோ முன்னோர் முழு முதல் பாதாளக்கார் வித்து மன்னோர் மருந்து அயன்மாருடைய வைப்பு அடியோ கண்ணார வந்திருந்தான் கருணை கடல் பாடி தென்னா தென்னா என்று கண்டேனம் கொட்டாமோ குலம்பாடி குக்கரகம் பாடி கோல் விளையாள் நலம்பாடி பாடி நாள் தோறும் அலம்பார் புறத்திலே அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் நான் ஒரு செய்தி உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் தவறு இருந்தால் விட்டுவிடுங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் விளம்பரத்துக்கு போனார் மாணிக்க வாசகர் இவர் சன்னிதிலேயே நின்று பைத்தியம் மாறி பாடி அது அங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அங்க இருக்கிறவங்க யாருன்னு நான் சொல்ல தயாரா இல்லை யாரும் கூட்டம் போச்சு சுவாமி சிதம்பரத்தை விட்டு இலக்கால ஒரு பத்து மைல் கண்ணாண்ட ஒரு ஊர்ல போய் சிதம்பரத்தை சிந்தையிலேயே வணங்கி கொண்டு அங்கே இருந்தார் அதற்குத்தான் பித்தர் பொருள் அது இப்போ ஊரெல்லாம் சுத்தி பாக்குறாங்கல்ல பிச்சவரம் காட்சி ஊராக இயற்கை வளம் ஊரை தேர்ந்த சுவாமி அங்கேயே தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்ததுதான் பித்தர்புறம் இப்ப பிச்சவரம் அதுக்கு பேர் சுவாமியை வெளியே போய் சொன்னவங்க யார் ஏன் வேண்டாம் சிந்தனைக்கு கொண்டு வந்தோம்னா கிடத்த சில பேர் தவறாக கூட எண்ணிவிடக்கூடும் விட்டு விடுவோம் அங்கே தங்கியிருந்தார் உங்களுக்கு தெரியும் வலிமை உள்ள ஒரு அரசன் இன்னொரு நாட்டை அடிச்சான்னா அதை பிடிச்சிக்க முடியும் அப்படித்தான் நம்ம நாடு இருந்தது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ அரசர்கள் நம்ம நாட்டை ஆண்டவர்கள் அடிச்சு பிடிச்சிருவோம் ஆனா இப்ப கிடையாது அந்த வரலாறும் உங்களுக்கு தெரியும் இந்த வேளையில ஒரு சிவனடியார் இலங்கைக்கு போனார் சிதம்பரத்திலிருந்து இலங்கைக்கு போனார் அவர் பிச்சை எடுத்து சாப்பிடுவார் பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் சொல்லி அங்க இருக்கிறவங்க என்னையா பொன்னம்பலம் பொன்னம்பலம் அப்பெல்லாம் அவளுக்கு எளிதாக இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியாது கிட்டத்தட்ட வெள்ளக்காரர்கள் நம்மளை ஆண்ட வந்த போதுதான் இந்த ரயிலும் பஸ்ஸும் அப்புறம் ஏரோப்ளானும் அதுவும் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல கூட காசிக்கு போயிட்டு வந்துடுற அளவுக்கு நாம இருக்கிறோம் ஏன் ஆமா அப்பெல்லாம் காசிக்கு போறதுன்னா மறைவு மக்கள்கிட்ட வாக்கரிசி வாங்கி போட்டுட்டு தான் போவோம் வரமாட்டான்னு அர்த்தம் இன்னைக்கு அப்படி தேவையில்லை இல்லையா ஆமா அப்ப அங்க இருக்கிறவன் கேட்டா என்னையா பொன்னம்பலம் பொன்னம்பலம் சொல்லு சிதம்பரத்துல ஆண்டவன் ஆடுகிறான் பொன்னம்பலத்துல பொற்கோயிலா ஆமா ஓ பொற்கோயில் போய் பார்க்கலாமே நம்ம கடவுள் அங்க வச்சு வழங்கினா என்ன போய் அடிச்சு பாப்போமா பௌத்தர்கள் இப்பவும் பௌத்தர்கள் தான் அங்க கதிர்காமம்னு ஒரு ஊர் இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்புகழ் பாடல் பெற்ற கேத்திரம் அது அந்த கதிர்காமத்துல நான் போய் நாலு நாள் தங்கி இருந்திருக்கிறேன் அங்க முருகன் கோயில் உண்டு ஆனா முருகனுடைய உருவம் கிடையாது என்ன இருக்குன்னு தெரியாது அந்த கோயிலுக்குள்ள ஆனா முருகன் கோயில் தான் பேரு அந்த கோயில்ல கொண்டாந்து பௌத்த புத்தர் சிலையை கொண்டாந்து வச்சான் ஏன்னா அந்த அரசாங்கம் பௌத்த அரசாங்கம் அதனாலதான் இப்போ அதுதான் தமிழர்கள் எனக்கும் வேணுங்கிறான் பௌத்தம் விட மாட்டேங்கிறான் அரசாங்கம் பௌத்த அரசாங்கம் இந்த தகராறு தான் இப்போ நமக்கு அரசியல் வேண்டாம் அந்த கதிகாமத்துல அந்த பௌத்த சிலையை வச்சு மெல்ல மெல்ல இந்த முருகன் கோயில அப்புறப்படுத்திட்டான் அப்புறப்படுத்தினதோடு இல்லாமல் தமிழர்களே அங்க வாழ விடாமல் செய்துட்டான் ராமகிருஷ்ண மடம் ஒண்ணு இருந்தது அங்க தமிழர்கள் போனா மூணு நாள் அங்க தங்கலாம் மூணு நாளும் மூணு வேளை சோறு போடுவான் சாப்பிடலாம் தீட்டத்துல குடிக்கலாம் சாமி அப்படி இருந்தது நான் போய் தங்கியிருக்கிறேன் அந்த மடத்துல அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கதிராமத்துக்கே இப்ப தமிழர்களுக்கு அங்க இடமே கிடையாது கோயிலும் இருக்கிறதா தெரியல இல்லைன்னா நினைக்கிறேன் அந்த மாதிரி செய்துட்டாங்க அதே போலதான் அவர்கள் என்ன பண்ணாங்க சிதம்பரத்துக்கு வந்தாங்க வந்து பார்த்தாங்க சபையை ஆஹா நல்ல அழகா இருக்கு இந்த கோயில்ல நம்ம சாமியை வச்சு விட்டா என்ன அப்படின்னு கங்காமத்துல நினைச்ச போது இங்க நினைச்சோம் என்ன நினைச்சோம்னா பூ முதல்ல ஒண்ணு ஆரம்பிச்சோம் ஏதோ வாதம் தொடங்கினா வாதத்துக்கு இந்த பதில் சொல்ல முடியல இவங்க அவன் கேட்கிற கேள்விக்கு இவனால பதில் சொல்ல முடியல தாறுமாறா கேட்பான்ல தாறுமாறா கேட்ட போது பதில் சொல்ல முடியல நேர்வழியிலையும் பதில் சொல்ல முடியல என்ன பண்ணா சிதம்பரத்தில் இருக்கிற பெரியவர்கள் நடராஜ பெருமான கேட்டாங்களாம் சுவாமி என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்கிறான் பொல்லாவதங்களா இருப்பான் போல இருக்கு அடிப்பான் போல இருக்கு உதப்பான் போல இருக்கு நாங்க என்ன பண்றது இவங்களோட வாதம் செய்யறதுன்னா எங்களால முடியலையே அப்படின்னு நடராஜா கேட்டிருக்காங்க அப்ப எல்லாம் இந்த சாமி எல்லாம் பேசி இருக்கிறாங்க இப்ப பேசாம இருக்கிறதுல தான் ரொம்ப டேஞ்சரா போச்சு யாருக்காவது ஒருத்தத்தை ரெண்டு பேர்கிட்டயாவது பேசியிருந்தாருன்னா இப்ப இருக்கிற கடவுள் இப்ப சேக்கிழாருக்கு உலகலாம் என்று அடி சார் பிச்சா பிரித்தார் பரஞ்சோதி முனிவருக்கு சத்தியாய் சிவமாய் நடத்தி வரலாறு நம்ம கேட்கிறோம் இப்ப அந்த மாதிரி இப்ப நாம கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா பம்பே இல்லாம போயிடும் அவர் வாய முடிதான் இப்போ நம்மளவர்களே போக்கித்தனம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அது போட்டு அப்ப சுவாமி சொல்லியிருக்கிறார் யார கோயில விட்டு வெளியே போச்சுன்னாங்களோ சொன்னாங்களோ வெளியே போச்சுட்டாங்களா சித்தர்புரத்துல பித்தர்புரத்துல மாணிக்கவாசகர் ஒருத்தர் இருக்கான் அவனை போய் அழைச்சிட்டு வந்து வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் யார வெளியே போச்சுன்னாங்களோ அந்த ஆளையே போய் கூப்பிடுன்னு சொன்னா எப்படி சரி சாமி சொல்லிட்டாருன்னு நேர போனாங்க போய் இந்த மாதிரி பௌத்தர்கள் எல்லாம் வாது பண்றாங்க நீங்க வரணும் போது எவன் வெளியே போச்சுனானோ அவனே வந்து சாமிக்கு இஷ்டம் மறுபடியும் போய் சாமி சொன்னாங்க மாணிக்க வாசகான்னு கூப்பிடு அவருக்கு பேரு வாத ஊரர் தான் மாணிக்கவாசகர் பெயரை கொடுத்தவர் ஆண்டவன் மருள் நீக்கியார் தான் இவருக்கு பேர் அப்பன் திருநாவுக்கரசர் பேர் சிவன் கூப்பிட்டது அப்பரே என்று கூப்பிட்டார் சம்பந்தர் அதனால அப்பர் இப்ப மாணிக்க வாசகரேன்னு போய் கூப்பிட்டோம்னா அவருக்கு தூக்கி வாரி போட்டு அப்படின்னு இந்த பேரை சொல்லணும்னா ஆண்டவன் இந்த பேரை சொல்லி உங்களை அழைச்சி சரி ஆண்டவன் உத்தரவிடுகிறான்னு தெரிஞ்சு வந்தபோது அவன் தாறுமாறா ஏதோ கேள்வி கேட்டான் இவருக்கு கோபத்தினால என்ன பண்ணாரு எல்லாரையும் ஊமையா செய்து விட்டார் மாணிக்க அப்ப வந்தவன்ல தலைவன் ஒருத்தன் கேட்டான் நல்லா பேசி எல்லாம் பேச வச்சுட்ட ஊமையாக்கிட்ட என்கிட்ட ஊமையா ஒரு பொண்ணு இருக்கு அவனை பேச வச்சுன்னா உன் சமுதாயத்துல சரி சரின்னு அந்த பொண்ணை பல பல கேள்விகள் இவர் கேட்டிருக்காரு கேள்விகள் கேட்டதெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் அந்த பொண்ணு பதில் சொல்லி பாயக்கரன் சொல்லிட்டான் என்று வரலாறு இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என்னேடி என்னேடின்னு முடியும் அதுக்கு விடை அந்த ரெண்டு ரெண்டு வரியில வரும் சரி இந்த கதையெல்லாம் விட்டுடுவோம் இதற்கு இந்த சாடலுக்கு இந்த சாடல்னு பேர் திருச்சாடல் அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் ஊமை பெண்ணை பேச வைத்ததுனால இந்த பதிகத்தை படித்தால் நம்ம வீட்டுல குழந்தைகள் சிலது பேசாமல் இருக்கும் குளறி குளறியும் பேசும் பேசாமலும் இருக்கும் அப்படி படித்த அந்த பெற்றோர்கள் படித்தால் அல்லது அந்த குழந்தை படித்தால் அதற்கு நன்றாக பேச வரும் இன்னொன்னு ராமமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் என் நண்பர் அவர் இறந்து போனார் அவர்தான் முதல் முதல் பலன் தரும் பதிகங்கள் அப்படின்னு போட்டவர் முதல் முதல் போட்டவர் அவர் தான் அப்புறம் தான் இப்ப எல்லாரும் போட்டாங்க இன்னைக்கு கூட ஒரு பையன் கொண்டாந்து காட்டினா விதியை வெல்வது எப்படி அப்படின்னு திருவாரூர் மடத்துல போட்டு ஆக ரெண்டும் ஒண்ணுதான் அவருக்கு ஒரு பையன் குழந்தை குழந்தை பேசி இந்த பதியத்தை படிச்சு அவன் நன்றா பேச ஆரம்பிச்சான் அந்த பெரிய உத்தியோகத்திற்கான எழுதிக்காரு இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த பதியத்தை தினந்தோறும் நான் நான் பாட ஆரம்பிச்சேன் நான் ஏன் பாட ஆரம்பிச்சேன் நான் ஊமை இல்லை நான் குளறி குளறி பேச மாட்டேன் நான் பாடுறவன் ஆனதுனால தெளிவாக பாடினால்தான் மக்கள் காதிலே தேவாரம் விழும் தெளிவாக பாடினாலே கேட்க மாட்டேங்கிறாங்க தேவாரத்தை சொன்னா ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் இருக்க மாட்டேன் வித்தியாசம் தான் இருக்க மாட்டேன் இத தெளிவாக பாடணும்னு நான் நினைச்சு என்ன பண்ணேன் இந்த பதியத்தை தினந்தோறும் பாடினேன் எல்லாரும் இப்ப சொல்றாங்க நீங்க தெளிவா பாடுறீங்க சொல்ற சொத்தமாக இருக்கிறது இப்போ அவனும் அவளும் அப்படின்னு ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்குவோம் இவன் என்ன பாடுவான் அவனும் அவளும் இந்த இம்மு வந்து ஒரு அவனும் அவளும் உடனாகி அப்படிமான அவனும் அவளும் உடனாகி இம் ஒலிக்காது ஒலிக்கிறதுனா என்ன பண்ணணும் இந்த ரெண்டு உதடும் ஒன்னா சேரணும் ரெண்டு உதடும் சேர்ந்தாதான் பாவும் மாவும் ஒலிக்கும் அவனும் அவளும் அப்படின்னு சொன்னாதான் ரைட் அப்படி தெளிவாக பாடுவதற்கு இந்த திருச்சாடல் உதவி செய்யும்னு பெரியவர்கள் சொன்னாங்க நான் தினந்தோறும் இதை சொல்ல தவறதே கிடையாது ஒரு நாள் கூட ஓய மாட்டேன் இன்னைக்கு கூட சொன்னேன் ஏன் நாம பாடுறது ஏழாவது நூற்றாண்டு தமிழ் கடுமையான தமிழ் அது மக்கள் காதல போய் சேரணும்னு நினைக்கிறவன் நான் எதை வேணாலும் பாட்டு பண்ணாம எந்திரிச்சு போனா என்னன்னு நினைக்கிற நினைக்கிற ஓதுவார் அல்ல நான் எப்படியாவது அவர்களை உட்கார வச்சு இந்த ரெண்டு தேவாரத்தை காதல போட்டணும்னு நினைக்கிறவன் நான் அல்லவா ஆம் அதனால இது தெளிவா சொல்லுவதற்கு இந்த பதியம் எனக்கு உறுதுணை நீங்களும் என்ன செய்யலாம் உங்க வீட்டு குழந்தைகளோ வீட்டு குழந்தைகள்லாம் ஊமையா இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி தவறி வினையின் வயத்துல இருந்ததுன்னா இந்த பதிகத்தை நீங்க படிச்சீங்கன்னா குழந்தை வரும் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டு இந்த பதிகத்தை மீண்டும் படிப்பேன் பன்னிரண்டரை மணி வரை பன்னிரண்டு இருபதாக இன்னொரு பத்து நிமிஷம் ஒரு தடவை மறுபடியும் படிப்பேன் शिवाय नमो ॐ नमः शिवाय பாடியதுதான் தெளிவான உச்சரிப்பு நமக்கு கிடைக்கும் என்பதுதான் பொருள் கோயில் சுடுகாடு கொல்குலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தரியன் காணேலி தாயுமிலி தந்தையிலி தாந்தரியன் ஆயினும் காயில் உலகரைக்கும் கற்பொடி காணோ அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயாவடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே கண்டித்தால் கயமன்றோவானவர்க்கும் தாழ்வுடனோ சாடலோ கக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்களும் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தல்தான் என்னேடி தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிக கலைமத்தருளி நின்றான் தாழ்வோ அலரவனும் மாலவனும் அறியாமே அளந்தாய் இளமுதற்கு அண்டமுறை நின்றதுதான் என்றேடி இளமுதற்கு அண்டமுறை நின்றிலனேல் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிராகாம் சாடனும் மலைமகனை ஒரு பாகம் வைத்தனுமே மற்றொருத்தி கலமுகத்தால் அவன் தடையில் பாயுமது என்னேடி கலமுகத்தால் அவன் தடையில் பாய்ந்திலனேல் கரணியெல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் தாழலோ கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆலாலம் உண்டிலனே அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வேண்டுவர்தான் காணலும் தென்பால் உகந்தாடும் பிள்ளை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தம் காணேடி பெண்பால் உகந்திலனே பேதாய் இருநேத்தோர் பின்பால் யோகைதி உருவர் காணத்தாடலோ ஆனந்தமில்லான் கனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்து திருவடிகள் வானுந்து தேவர்கள் கங்கா இரங்கதமம் நரம்போடு எறும்பணிந்து கங்காளம் தோல்வியினை காதலித்தான் காணேடி கங்காளம் ஆமா கீழ் காலாந்தர திருவ தங்காரம் செய்ய தரித்தனன் காணார் முறித்தோர் உடை ஆனால் அவனுக்கு ஆட்படுவாரே ஆனாலும் கீழே அயன் திருமாலும் வானாதர் கோவும் வழியடியாரும் மலையரையன் பொற்பாவை வானுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமதி என்னேடி உலகறிய தீவேளாத ஒளிந்தனே உலகரைக்கும் கரை நிறைந்த பொருள்கள் எல்லாம் சூழ் இல்லை சிற்றம்பலவன் தான் முக்கு நட்டம் பயிலுவது என்னேடி தான் முக்கு நட்டம் பயிந்திலனேல் தரணி எல்லாம் முக்க கூட்டாங்கான் கடகரியும் பரிமாவும் ஏறும் முகந்து ஏறாதே இடமும் முகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தடலெறித்த அந்நாளில் இடமதாய் தாங்கினால் திருமால் காந்தாடலோ நன்றாக நான் வரையும் பொருளே அன்றாலின் கீழிருந்தங்கு அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் காணே அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் ஒன்றான் தான் புறம் கூட்டோடே சாடலோ அம்பலத்தை செய்ய பரிதிரி നമ്പനയും നുമത് എന്നേടി നമ്പനയും മാമാക്കൾ நான் மறையும் தாமறிய எம்பெருமான் கீதா என்று ஏற்றின காண்டாடவும் நலமுடைய தலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாடி நலமுடைய நாரணன் சென்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணந்தம் நயனம் இடந்து அரணடிக்கு அரணாக இடகாடி அருளினாள் எம்பெருமான் உண்ட தகுதி எனக்கரிய எம்பேடி எம்பெருமான் ஏதுடு தங்கு ஏதமோ செய்திடனும் தம்பெருமன் தா தந்த தம்பெருமை தான் அறியார் தன்மை அறம்புலான் இருந்தவருக்கு அருள்மதி எனக்கரிய எம்பேடி அருந்தவருக்கு அறம் முதல் நான்கு அங்கு அருளி செய்திலனே இருந்தவருக்கு உலகையற்கை அறுநூற்று ஐம்பத்தி எழுபத்தி நாலு தான் முடிந்திருக்கிறது என்ன செய்வது என்று எனக்கு மனதிலே பயம் கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு வாரம் போயிடும் போல இருக்கு முழுசா முடிக்க முடியுமா நீங்கள் விரும்புவீர்களா நான் படிச்சு விடுவேன் நீங்கள் விரும்புவீர்களா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் அச்சம் வருகிறது என்ன செய்யலாம் நான் எண்ணி ஒரு முடிவுக்கு வருவேன் ஒரு சமயம் அடுத்த மாதம் வேத ஒரு நிகழ்ச்சி தேவாரத்திலிருந்து கொடுத்து விட்டு அதுக்கு அடுத்த மாசம் என்ன வைக்கலாமா நிகழ்ச்சி அப்படி சப்புன்னு போய்விடுமோ அப்படின்னு நான் கொஞ்சம் பயப்படுறேன் அதனால நான் சிந்தனை பண்ணி ஒரு சமயம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் பன்னீர் திருமுறையை ஓதுதல் என்று ஒரு வகை இருக்கிறது கோயில் எல்லாம் பன்னீர் திருமுறைகள் ஓதி அந்த முறையை ஓதி காட்டிவிட்டு ஒரு மாதம் விட்டுவிட்டு அடுத்த மாதம் விசுவாசம் தொடங்குவோமா இப்படியே போனா இது சுவைக்குமா நான் எண்ணுகிறேன் எண்ணி செயல்பட்டு விடுவேன் எப்படியேனும் திருமுறைதான் வரும் நல்ல வாய்ப்புக்கு இடம் அண்ணாமலை இப்படி ஒரு அமைதியாக தேவாரம் கேட்பதற்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ சிரமப்படுறேன் நான் வெளியில போய் கல்யாணத்திலேயோ அல்லது கோயில்கள்லயோ போய் உட்கார்ந்து பாடினோம்னா சலசலப்புல நான் பாடி காட்டுவதை அவர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு சரியான இடம் அதனால நான் விஷ பரீட்சை செய்து கொள்வதற்கு நான் எண்ணவில்லை ஒரு சமயம் அடுத்த மாதம் பன்னிரு திருமுறை பன்னிரு திருமுறை கோயில்ல சொல்லுகிற முறை என்று ஒன்று செய்துவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் என்ன தேவை நான் இப்பொழுது எண்ணுகிறேன் இருநூத்தி எழுபத்தி நாலு தான் முடிஞ்சிருக்கிறது ஏனைய பாக்கி இருக்கிறது ஆனால் நிகழ்ச்சி தரமாக இருக்க வேண்டும் நன்றாகவும் இருக்கணும் தேவாரமாகவும் பன்னீர் திருமுறையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது கொஞ்சம் அச்சம் ஏற்படுகிறது எனக்கு அதனால எண்ணி நான் தொழில் பட்டு விடுவேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக என்று எண்ணுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் Shivaya Namo Shivaya Namo Shivaya Namo Shivaya Namo